கண்ணோடு கண் நோக்கி மனத்தை மனத்திலே அழுத்தி நிலைத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திருமண வாழ்க்கையிலே ஆரம்பித்து அது அறுபதிலேயும் எழுபதிலேயும் இணைத்து கொண்டிருக்கும் அளவிற்கு செல்லக்கூடிய காதல் திருமணமே சிறந்தது என்பதை பற்றி நான் பேச இருக்கின்றேன் இது நான் பேச இருப்பதாக சொல்வதை விட நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூற வேண்டும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் எப்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வார்கள் என்பதை இங்கிருக்கும் பல வயதான பெற்றோர் செய்து வைத்த திருமணத்திலே சுகம் கண்டு கொண்டிருக்கும் பலரும் கூட உணர்ந்திருப்பார்கள் நம்ம புராணங்களிலே முதலே பார்ப்போம் முருகனுக்கு எல்லாரும் வழிபடக்கூடிய முருகனுக்கு வள்ளியையும் தெய்வானையும் முடித்து வைத்தது பெற்றோரா அல்லது முருகனை சென்று திருமணம் செய்து கொண்டாரா முன்னாடி பல சினிமாக்களே பி யு சின்னப்பா முதல் சமீப காலத்திலே கூட வள்ளி மனம் முடிப்பதற்கு அண்ணன் துணை புரிந்து வள்ளி பயந்து போய் யானை வருது முருகனோட அண்ணா பிள்ளையார் பயமுறுத்தி யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்தி உடனே போய் அந்த வள்ளி முருகனை கட்டி பிடிக்கிற மாதிரி உடனே அவங்க ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு காதலர்களாக மாறி பின்னர் திருமணம் செய்து கொள்வதாக பல புராணங்களும் கூறுகின்றன பல திரைப்படங்களையும் நாம் பார்த்துவிட்டோம் இது புராண காலத்திலே என்றைக்கு பார்த்தால் நான் என் பெருமதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் கூட தம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொண்டார் அதை போலவே தன்னுடைய குடும்பத்தினர் வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருந்த அவருடைய பெண்ணிற்கு ஒரு காதல் திருமணம் என்றவுடனே மிக மனம் உவந்து அவருக்கு தனுஷிக்கு திருமணம் செய்து கொண்டதை நாம் இந்த காலத்திலே பார்க்கிறோம் நான் பெற்றோர் செய்து வைக்கக்கூடிய திருமணம் தவறு என்று நான் கூறவில்லை இன்றைய தலைப்பு இரண்டு விதமான அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து நிகழ்கின்றது இன்றைய தலைப்பு இரண்டிலே எது சிறந்தது என்பதை குறித்து நாம் பேசுகின்றோம் ஒரு கடைக்கு செல்கிறோம் ஒரு துணிமணி வாங்குவதற்காக குடும்பத்தோட பட்டாளத்தோட போவோம் அதுதான் வழக்கமா நம்ம போய் நம்மளுடைய பொழுதுபோக்கு நினைக்கிறேன் கடை வீதிகளுக்கு போவது தின தினசரியான பொது பொழுதுபோக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ பண்டிகை காலங்களிலோ தமிழுடைய பொழுதுபோக்கு என்னவென்றால் துணிமணி வாங்குவதற்கு குடும்பத்தோடு செல்வது அப்போது எத்தனை விதமான ஒரு புடவை நம்ம அம்மா இருக்காங்க மனைவி இருக்கா பொண்ணு இருக்கு பையன் இருக்கான் போனா எத்தனை விதமான துணிமணி எடுத்து போட்டு நம்ம ஒவ்வொன்றா தேடி தேடி பார்த்து வாங்கணும் அதுக்குள்ள இன்னொரு பக்கத்துல ஒரு நண்பர் வருகிறார் அவர் போய் வாங்கும் பொழுது அது நல்லா இருக்காம தோணுது சரி அது கூட ஒரு தடவை கடைசியா போய் முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா போய் அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம்பா அது நல்லா இருக்குமோ இன்னும் அப்படின்னு கூட நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன துணி வாங்குவதற்கு கூட நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தி குடும்பத்தினர் அனைவரும் அலசி ஆலோசித்து ஒரு துணியை செலக்ட் பண்ணும் இப்படி இருக்கும் பொழுது பெற்றோர்கள் நிச்சயத்து திருமணம் என்பது அவர்களும் கலந்து ஆலோசித்து செய்து முடிக்கிறார்கள் இருந்த போதிலும் யார் வாழப்போகிறார்களோ போகிறார்களோ நான் போடப்போகும் பேண்ட என்னதான் என் பெண்ணு சொன்னாலும் என்னதான் என்னுடைய மனைவி சொன்னாலும் நான் போட்டு பா கரெக்டாக இருந்தால் நான் போட முடியும் பின்னாடி நான் வந்து சரியில்லை என்று சொல்ல முடியுமா நீங்க பார்த்து வாங்க வேண்டியதானே என்று சொல்வார் அதே போல காந்தர்வ திருமணமும் சரி இந்த காலத்து வெஸ்டர்ன் கல்ச்சர் என்று நாம் கேலி செய்கிறோம் ஆனால் அது இந்திய வம்சா இந்திய சரித்திரத்திலே இந்திய இந்தியர்களிடையே வழிவந்த ஒரு பழக்கமாகும் பெண் ஆண் இருவரும் மனம் கலந்து பேசி பழகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவர் அவர்களுடைய நல்லதை அவருடைய சுகத்தை துக்கத்தை எது எதற் அவர்களுக்கு பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கை எங்கே நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருப்போம் என்று பேசிக்கொண்டு முடிவு செய்து அந்த திரு பிறகு திருமணம் எப்போது குழந்தை எப்போது என்பதையெல்லாம் அவர்கள் கலந்து ஆலோசித்து அப்போது திருமணத்திற்கு செல்லும் பொழுது அது ஒரு சீரான ஆற்றினை போல சென்று கொண்டிருக்கும் திடீரென்று மகன் அமெரிக்காவில் இருப்பான் இங்கே பெற்றோர்கள் சென்னையில் இருந்து கொண்டு அங்க இருந்து சொல்லிட்டு இருப்போம் தந்தி அடிச்சு அடிக்கிறாம போன் எடுத்தா ஏம்பா நான் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் வரியா அப்படின்னு அம்மா கேவா அப்பா எம்பா கண்ணா இங்க பக்கத்து வீட்டு பங்கஜ வீட்டுல அந்த காமாட்சின்னு ஒரு பொண்ணு இருக்கு அது ரொம்ப நல்லா இருப்பா வந்திருப்பா அம்மா ரொம்ப பண்பாடா இருக்குது அப்படிமா அந்த பையன் எங்கேயோ அமெரிக்கால இருந்து சாட்டிங் நான் பண்ணி பார்க்கட்டுமாவா அம்மா அப்படின்னு கேவான் இந்த அம்மா போய் அந்த காமாட்சியோ மீனாட்சியோ அவங்க கிட்ட போய் என் பையன் அமெரிக்கால இருக்கான் நம்ம சேட்டிங் ஏதாவது பண்ணான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ திருமணம் செய்வதற்கு எளிதியாக எளிமையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த காமாட்சி வீட்டார் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஐயோ அதெல்லாம் சரிப்படாது ஐயே இங்க வரட்டும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கட்டும் அப்புறம் பிடிச்சா கல்யாணம் பண்ணலாம் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பது என்பது ஐந்து மணித்துளிகளில் முடிக்க வேண்டும் என்று பெண் வீட்டார் கருதுகிறார்கள் ஐந்து நிமிடங்களில் முடிக்க வேண்டும் என்று பிள்ளை வீட்டார் கருதுகிறார்கள் இதுதானா நாம் கற்றுக்கொண்ட நாகரீகம் இந்த ஐந்து நிமிடத்திலே ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் புரிந்து கொண்டுதான் ஒருவரை வரை புரிந்து கொண்டு வாழ்க்கை முழுவதுமாக வாழ்வதற்கு முடிவெடுக்க முடியுமா முடிவெடுக்க முடியும் ஒருவர் என்பது நம்முடைய எதிர்தரப்பாரின் வாதமாகும் ஆனால் முடிவெடுக்க முடியும் அது எவ்வளவு தூரம் வந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதற்கு அந்த அந்த நேரத்திலே ஏதோ ஒரு காலத்திலே அப்போது கம்யூனிகேஷன் வசதிகள் இல்லை தொலைபேசி கட்டணங்கள் அதிகம் இங்கிருந்து ஒருவர் அங்கிருந்து பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் ஆன வசதிகள் இல்லை ஒருவர் ஒருவர் நேர நேரிலே பார்ப்பதற்கான வாகனங்கள் இல்லை அந்த நேரத்திலே இருந்த ஒரு பழக்கத்தை இப்போது சகலவிதமான வெளிப்பாடு வசதிகளும் வாகன வசதிகளும் தொலைபேசி வசதிகளும் இன்டர்நெட் வசதிகளும் இருக்கும் ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ளாமலேதான் பழைய வழக்கத்திலே செய்ய வேண்டும் என்று கூறுவது என்னதான் நான் நாகரிகம் ஆனாலும் இன்னும் இலை சருகுகளைத்தான் நான் உடையாக உடுத்துவேன் என்று கூறுவதைப் போல இருக்கிறது ஆகவே என்னுடைய எதிர்த்தரப்பு தோழர்கள் இதை புரிந்து கொண்டு மிகச் சிறப்பான தமிழர் நாகரீகத்துக்கு உச்சாணி கொம்பாக விளங்கக்கூடிய காதல் திருமணத்தையே ஆதரிப்பார்கள் அவர்களாகவே வந்து நாங்கள் மாறிவிட்டோம் இதைத்தான் ஆதரிக்கிறோம் என்று கூறப்போகிறார்கள் ஏனென்றால் நீங்கள் இங்கிருக்கும் பதினைந்து பதினாறு வயது குழந்தையிலிருந்து அறுபது வயது வரை உள்ள முதியவர்கள் வரை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் காதல் இல்லையே சாதல் இதைத்தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னான் தனிவனும் மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழிப்போம் என்று கூறியவன் பாரதியார் அவனும் கூட கூறிய காற்று வெளியிடை கண்ணம்மா என்று அவன் காதலி இருக்கும் காதலியும் இல்லா காதலியும் எண்ணி எண்ணி காதலுக்காக பல அதிகாரங்கள் எழுதிவிட்டிருக்கிறார் அந்த காலகட்டத்திலும் கூட எழுதியிருக்கிறார் காதல் காதல் இல்லையே சாதல் ஆகவே பட்டிமன்ற நடுவர் அவர்களை நீங்கள் மிக இளமையானவர் இனிமையானவர் நீங்கள் என்ன தீர்ப்பு கூறப் போகிறீர்கள் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது நீங்கள் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் நான் கா காதலை விரும்பவில்லை என்று கூறிவிட்டு வீட்டிற்கு போனால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியும் ஆகவே கொஞ்சம் கால் கை கொஞ்சம் நடுங்கிக் கொண்டுதான் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் எதிர்த்தரப்பார்கள் அவ்வளவு தொல்லை கொடுக்காமல் உங்களை விடமாட்டார்கள் என்று புரிகிறது ஆகவே அவர்கள் வந்து போன நானும் வருவேன் உங்களுக்கு உறுதுணையாக திரும்ப திரும்ப காதலின் வலுவை கூறி உட்கார்வேன் இப்போது டெம்பரரியாக உட்கார்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இப்போ நடராஜன் ஆணித்தரமாக ஏதோ பேசினாரு அது பேசினா நானும் ஏதோ காதல் திருமணம் செய்து கொண்டேன் அதனால அவங்களுக்கு தீர்ப்பளிப்பேன் என்று கூறினார் நான் நடுவரா இல்லாட்டி அவர் ஏதாவது எனக்கு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாரா அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க அவர் சொன்னதுனால நான் தீர்ப்பெல்லாம் சொல்லிட மாட்டேன் அவர் பக்கமாக நான் காதல் திருமணம் செய்தவன் தான் ஆனால் நான் செய்ததுதான் சரி என்று கூறுவதானால் நான் நடுவராக இருக்க மாட்டேன் என்று ஆனால் அவர் கூறிய கருத்துக்கு மாற்று கருத்து சரியாக இல்லா இல்லாமல் போனால் அதையும் நாம் டிஸ்கஷன் சேர்த்துக்கொள்வோம் நாம் பேசுவோம் அதை பற்றியும் இப்போது பெற்றோர் நிச்சயத்து திருமணம் தான் சிறந்தது என்று வாதிடுவதற்காக நண்பர் சிவகுமார் வருகிறார் அவரும் பண்பாளர் இளமை என்றும் இளமையாக இருப்பவர் அவரை மேடைக்கு அழைக்கிறேன் வணக்கம் என்னுடைய அன்பு நண்பர் மற்ற ராஜன் அவர்கள் காதல் திருமணம் தான் சிறந்தது என்று உங்களை கலக்கி விட்டு போய்விட்டார் நான் அந்த விதமான கலக்கலை கூறவில்லை மூளை கலக்கலை மூளை குடைச்சலை உண்டு பண்ணி விட்டு போய்விட்டார் நாம் எல்லோருக்கும் என்னங்க இது மாதிரி காதல் தான் சிறந்தது இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஐம்பது வயசுல ஒரு மனுஷன் வந்து காதல் சிறந்து ஏதோ அவர் இன்னும் இன்னைக்கு இளைஞர் மாதிரி போய் அங்க கா பக்கத்து வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போலாம் மாதிரி காதல் தான் சிறந்தது என்று சொல்லத்துக்கு வந்துட்டாங்க நம்மளும் காய் தட்டி ஆரவாரம் செய்து அதை சரி என்று ஆமோதிச்சிட்டோம் அப்படின்னு அவரு நம்பிக்கிட்டு இருக்கார் ஆனா அது உண்மை இல்லைல்ல காதல் திருமணம் சிறந்ததுதான் யார் இல்லைன்னு சொன்னாங்க காதலி கல்யாணம் பண்ணிட்டு காதலின்ற ஏன் காதல் காதலிச்சு பிறகுதான் கல்யாணம் பண்ணணுமா இல்லாட்டி கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கலாமா அப்படின்னு சொன்னா எத்தனை உதாரணங்கள் யாருதான் வந்து காதலிக்கல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவு மட்டும் காதல் இல்லைங்க அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ளது அளவிட முடியாத ஒரு பாசம் அதையும் காதல் என்றுதான் வந்து புராணங்கள் கூறுகின்றன love is universal binding force அப்படின்னு சொல்றார் காதல் என்ற ஒரு கட்டுப்பாட்டிலே தான் இந்த உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதுல அவங்க ரெண்டு பேரும் பழகணுமா பேசணுமா அதுதானங்க நடக்குது எத்தனை நான் முப்பத்தைந்து வயசு நாற்பது வயது கூட இன்னமும் அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கு எத்தனை வெளிநாட்டுக்காரங்களை தெரியும் தெரியுங்களா ஆங்கிலேயர்களோ அமெரிக்கர்களோ காதல் செய்வதற்கு தயங்கவில்லை கல்யாணம் செய்வதற்கு தயங்குகிறார்கள் ஏனென்றால் அதிலே கடமை வேறு வந்து விட்டீர்கள் கடமை இல்லாமல் ரிலாக்ஸ்டா ஜாலியா இருக்கலாம் அப்படின்றது தான் காதல் காதலில் பொறுப்பு கிடையாது பொண்ணுடைய அப்பா அம்மா அதுக்குள்ள செலவு படிப்புக்கு பணம் கொடுப்பாங்க அது அதுக்கு வந்து எல்லாம் மேக்கப்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இவர் போவார் காதல் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன சினிமா கூட்டிகிட்டு போவார் இது போயிடுவார் ஒரு நூறு காலம் முழுக்க வளர்த்து கொண்டு இருக்கும் பெற்றோர்கள் செலவு செய்வது தெரியாது அந்த பெண்ணுக்கு இந்த இவன் இந்த பையன் ஏதோ ஒரு சின்ன ஒரு கிஃப்டை கொடுத்துட்டானா அது பெரிய விஷயமா இருக்கு இதுதானங்க காதல் காதல் என்பது சிறந்ததுதான் மனைவியை காதல் காலம் முழுக்க காதலி எழுபது வயது எண்பது வயது எத்தனையோ இதையே நான் நியூசிலாண்ட்ல இருந்தேன் அமெரிக்கால போய் பார்த்துருக்கேன் இங்க சிட்னியில இருந்திருக்கிறேன் இந்தியாவில் இருந்திருக்கேன் எண்பது வயது தம்பதிகள் காதலிலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான காதல் ஒருவருக்காக ஒருவர் உயிரியே கொடுப்பார் அவர்கள் கணவருடைய கண்ணிலே ஒரு தூசி விழுந்து விட்டா இந்த அம்மாவுக்கு தாங்க அந்த அம்மாவுடைய சின்ன ஒரு துன்பம் கூட தாங்க முடியாமல் பதறி போய்வர் கணவர் இது காதலா கடற்கரை முழுவதும் ஆடி ஓடி ஏதோ சினிமாவுக்கு சரியா இருக்குங்க சினிமா ஓடி கடற்கரையில போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் ஆனா இப்ப காதல் திசை மாறி போச்சு ஒரு ஒரு வருடம் முன்னாடி மெரினா கடற்கரையில போலீஸ்காரங்க ஏதோ பிடிச்சாங்க அவங்கெல்லாம் கூட்டின்னு போய் என்ன வீட்டுக்கெல்லாம் தெரியாம வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க ஐம்பது ஜோடிகளை விசாரிச்சதுல இருபத்தஞ்சு ஜோடி ஆமாங்க என் புருஷனுக்கு தெரியாம வந்திருக்கேன் எப்படி இருக்கிறது காதல் மாறி விட்டது பாத்தீங்களா கடற்கரையில முன்னாடில சாயங்கால நேரத்துல நான் சொல்றது குளிர்காலத்துல இந்த நவம்பர் டிசம்பர்ல முன்னாடிலாம் சரி ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே கூட்டம் இப்போ பார்த்தோன்னா மூணு மணி ரெண்டு மணி எங்கள் கடற்கரை ஓரமாக இருக்கிற ஆஃபீஸில் வேலை எல்லாம் லஞ்ச் நேரத்தில் வந்து காதல் பண்ணிட்டு திருப்பி ஆஃபீஸ் போகிறோம் இது இது வந்து வாழ்க்கை வரும் வரையிலும் வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னது நான் நம்பணும் இல்லை நடுவர் தான் நம்பிடா நடுவர் வேற வம்பு வீட்டார் அவர் நட்டாரு என்ன சொல்றாரு அவரு காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாராம் அதனால காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு தோரணம் அவர் வந்து அது முடிவு பண்ணிட்டு இங்க நடுவரா வந்து உக்காந்துங்க அப்ப நடுவர் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பது அவருக்கு புரியவில்லை நடுவர் என்பது தான் என்ன செய்தோம் என்பதை அவர் பாராமல் இரு அணியினர் வாதாடுவதை கேட்டு அதிலே எது சிறந்தது எது இரண்டாவதாக வருவது என்று தீர்மானிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு அவரை தடம் புரள வைக்கிறாரு நடுவர் மிக நல்லவர் அவர் எப்பவுமே நியாயத்தை தவறாம இருக்கக்கூடியவர் அவரை கவுத்துறதுல இவர் கிளாடியா இருக்கிறார் ஏன்னா காதலம் தான் எது நியாயம் என்று பார்க்காது அந்த நேரத்தை ஈர்ப்பு அதையே இழுக்கடிச்சிடுறது நான் காதல் தவறு என்று சொல்லவில்லை எத்தனையோ பேர் காதலிச்சு திருமணம் பெற்றோர்கள் எல்லாம் அரவணைச்சிட்டு அப்புறம் திருமண வாழ்க்கை நடத்தி எல்லாருக்கும் நல்ல தெரிய கொடுத்துருக்காங்க காதலுக்கு எதிரி கிடையாது ஆனால் எது முக்கியம் காதலிப்பது மட்டுமே முக்கியம் இல்லை காதலுடன் நீண்டகால திட்டங்களுடன் முழுமையான வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன் இவர் கூறும் காதல் நூற்றுக்கு இருபது சதவீதம் மட்டுமே வெற்றி பெறுகிறது பார்த்தவுடன் காதல் ஏதோ பழகி பாக்குறாங்க ஒரு வருஷம் பழகி கல்யாணம் பண்ணவங்க அடுத்த வருஷம் டைவர்ஸ் வந்து நிக்கிறாங்க எத்தனை பேரை பார்த்துட்டேன் அப்போ பெற்றோர்கள் நிச்சயிப்பது சரிதானா அப்படின்னு கேட்டா ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்துக்கு ஒத்து போகணும் அப்பா அம்மா அவ்வளவு நாள் வளர்த்தவங்க வாழக்கூடாது அவங்கள அப்படியே தவிர்க்க விட்டு இவங்க ரெண்டு பேர் சவகரியத்துக்கு போனாங்கன்னா எப்படி வந்து நல்லா இருக்கும் வாழ்க்கை இந்த திருமணத்திலே அனைவரும் கூடி பேசுகிறார்கள் அனைவரும் முடிவெடுக்கிறார்கள் அதிலே பெண்ணும் பயனும் கூட பழகி பார்த்துக் கொள்கிறார் ஆனால் இது வெறும் கவர்ச்சியை மட்டுமே கருதி செய்யப்படுவதில்லை இது பல பேரும் பேசி ஆராய்ந்து அவரே கூறினார் ஒரு கடைக்கு போகும்போது பல பேரும் கூடி அவரே அதற்கு முடிவும் சொல்லிவிட்டார் கூடி பேசும் பொழுது தேர்ந்தெடுக்கிறார் ஆனா அதுல அந்த அவருடைய அவர் முடிவெடுப்பதுதான் கடைசியா முடியுதுன்றார் அந்த முடிவெடுப்பதற்கு அங்கிருந்து அனைவரும் உதவி செய்திருக்கிறார்கள் அவ்வளவு பேரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறார் அதனால்தான் அவர் அது மாதிரி முடிவெடுத்து அந்த துணியை வாங்கினார் அதே மாதிரிதான் பெற்றோர்கள் நிச்சயிக்கும் திருமணத்திலும் அனைவரும் கூடி பேசி அங்கே பெண்ணும் பயணம் பேசுறதுக்கும் பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அந்த அமெரிக்காவில் இருக்கிற பையன் இங்க வந்து சேட்டிங்னா கூடாதுன்னு சொன்ன அதே பெற்றோர்கள் நீங்க பெண் பார்த்து போய் ஓரளவுக்கு சரி ஒத்து வருதுன்னு சொன்ன பிறகு அவங்களே வந்து அந்த சேட்டிங்க்கு அலோவ் பண்ணுவாங்க கமிட்மெண்டே இல்லாம பழக விட்டுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னா அப்புறம் நாட்டில் இப்ப இருக்கிற ஜனத்தொகை மாதிரி இரண்டு மடங்கு ஆகும் கமிட்மெண்ட் வந்த பிறகு கலந்து பேசு என்று கூறுகிறார் நாட்டு ஜனத்தொகை அதிப்பு அதிகரி அதாவது இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ள ஒரு பில்லியனை ரெண்டு பில்லியன் ஆக்கிறதுக்கு அவர் வழி சொல்றார் நான் வந்து அரசாங்கத்துடைய குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துக்கு ஏற்ற வழி பெற்றோர்கள் நிச்சயித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் ஆறாமர கலந்து ஆலோசித்து பேசி ஒவ்வொரு விஷயத்திலும் முடிவெடுக்க முடியும் என்று நான் கூறுகிறேன் ஒருதலை பட்சமாக முடிவெடுத்த முக்காவாசி பேரு டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு வந்து போய் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஸோ திருமண வாழ்க்கையில் எது முக்கியம் என்றால் உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் நண்பர்கள் அனைவரும் கலந்து செய்து வைக்கும் திருமணமே பெற்றோர் நிச்சயித்து திருமணம் மற்ற திருமணம் அது சிறந்ததாக இருப்பதாக தோன்றினாலும் இறுதியில் அதற்கு அது சரியாக வருவதற்கு பல பல பல வருடங்கள் பிடிக்கும் பெற்றோர் நிச்சயத்திற்கு செய்த திருமணம் என்றுமே காலகாலமாக வாழும் என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம் நண்பர் சிவகுமார் இப்போ பேசிவிட்டு போனார் அவர் பேசுனது கேட்டா ஒரு கால் நான் காதல் திருமணம் செய்து தப்போ எல்லாரையும் கலந்து ஆலோசிச்சிருக்கணும் என்ற ஒரு எனக்கே ஒரு சந்தேகம் வரும்படியாக செய்துவிட்டார் இந்த அளவுக்கு அவர் நம்முடைய மனத்தை தாக்கும்படியாக பேசியிருக்கிறார் அவருக்கு நன்றி அடுத்ததாக காதல் திருமணம் தாங்க சிறந்தது அவர் நடராஜன் சொன்னது தான் சரி என்று வாதிட வருபவர் சந்துரு அவர் அப்பப்போ வாய் தடுமாறி சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் ஆனால் பொதுவாக நல்லா பேசுவார் பார்ப்போம் இன்னைக்கு எப்படி பேசுகிறார் சொல்லி வாருங்கள் சந்துரு ஒரு விதத்திலே இதற்கு உள்ளால் பேசிய எல்லோரும் எனக்கு சகோதரர்கள் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் என்னடா இந்த சந்துரு கருப்பு கராடியோடும் கருப்பு உடையோடும் வந்திருக்கிறானே என்று பார்க்கிறீர்களா துக்கம் கொண்டாடுறாங்க எந்த துக்கம் எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கை தெரியாதனமாக பெற்றோர்களை நம்பி ஒப்படைத்து கண்ணீரிலும் கலக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களின் துக்கத்தை தான் இந்த கருப்புடை அணித்து வந்திருக்கிறேன் யார் சொன்னார்கள் காதலர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று இருபத்தைந்து சதவீதம் இருபது சதவீதம் காதலர்கள் தான் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்று கூறினார் அது யார் கூறிய கணக்கு என்று புரியவில்லை எனக்கு நண்பர் சிவகுமார் எனக்கு உள்ளார் பேசியவர் முன்பிறவியிலே ஹரிச்சந்திரனின் எதிர் வீட்டில் இருந்திருப்பார் சரளமாக அள்ளி வீசுகிறார் இந்த காலத்திலே ஸ்டாட்டிஷ் இருப்பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற பொய்யாடையை புனைந்து அதுவும் யாருமே சொல்ல சொல்லாத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லி நம்ம எல்லாம் ஏமாற்றுவதற்காக காதலர் எப்போதுமே அவதிப்பட்டு கொண்டிருப்பதாகவும் பெற்றோர் செய்து கொடுத்த திருவிழாக்கள் அனைத்தும் நல்ல முறையிலே நடந்து கொண்டிருப்பதாகவும் பலவிதமாக பொய்யுரைகளை பேசி நம்மை எல்லாம் ஏமாற்றி விட்டு சென்றிருக்கிறார் ஆனால் உண்மை என்றைக்குவே சாகாது என் அடித்தலைவர் நடராஜன் கூறினார் காதல் காதல் இல்லையில் சாதல் என்று கூறினார் எவ்வளவு அதைவிட ஒருவர் சிறப்பாக காதலை பற்றி கூறிவிட முடியுமா காதல் என்பதற்காக நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்பதல்ல கால் நூற்றாண்டு வாழ்ந்து பின் அதிலும் சலித்து அடுத்தவனை நாடிக்கொண்டிருக்கும் அந்த விதமான பெற்றோர் திருமணம் செய்து வெடித்த திருமணங்களும் சென்று கொண்டிருக்கின்றன ஆகவே எத்தனை காலம் வாழ்கிறோம் என்பது பெரிதில்லை வாழும்போது எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் பெரியது இதற்காக காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள்லாம் வாழவில்லை என்று நான் கூறவில்லை அவருடைய வாதத்திற்காக நான் அதற்கு பதில் கூறுகிறேனே அல்லாமல் காதலர்கள் பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரி நான் காதல் திருமணம் தான் செய்து கொண்டேன் எனக்கு எத்தனை அருமையான ஒரு பையன் அருமையான ஒரு பெண் இருக்கிறார் இன்றைக்கும் என் மனைவியை காதலித்துக் கொண்டிருக்கிறேன் அதற்காக என் அப்பா என்னுடைய அம்மாவை சண்டை போட்டுக்கொண்டு நான் வந்து விடவில்லை என் அம்மா என்னைப் போல ஒரு பிள்ளை உண்டா என்று கேட்கும் நிலையிலே நான் இருக்கிறேன் அந்த அளவிற்கு அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்னை சார்ந்த நண்பர்கள் யாரையும் நான் வைக்கவில்லை என்றைக்குமே ஒரே மாதிரியாக நிலை மாறாமல் இருக்க முடியும் காதலித்ததனால் ஒருவன் தவறு செய்துவிட்டான் என்று இந்த உலகம் நினைக்கக்கூடாது என்பதை நிரூபிப்பதற்காக என்னுடைய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் சரி யார் பெற்றோர்கள் திருமணம் செய்து கொண்ட திருமணத்தில் இருப்பவர்கள் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் எத்தனை உதாரணங்களை நான் கூற வேண்டும் கூறுகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவர்கள் கூறினாரே அதை போல பெற்றோர்கள் நிச்சயித்து திருமணத்திற்காக வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு வந்தார் எல்லோரும் பேசி பேசி பார்த்து பார்த்து பழகி பழகி இந்த பெண்ணால் சிறந்தது என்று கூறினார்கள் அவர் திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டிய நேரத்திலே அந்த பெண்ணிற்கு மருத்துவ சான்று தேவைப்பட்டது விசாவிற்காக சென்றால் அந்த பெண்ணுக்கு இதயத்திலே பிறக்கும் போதே கோளாறு இருந்ததாகவும் அதற்கான ஒரு அறுவை சிகிச்சை முன்னதாக செய்து வைத்ததாகவும் இருந்த போதிலும் அந்த பெண்ணிற்கு குழந்தை பிறவதே கடினம் என்பதாக அந்த சான்றிதழ் வந்தது இதயத்திலே பலமுறை எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பிறகு விசா ஆபீசர்கள் பர்மனன்ட் விசா கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார்கள் இருந்த போதிலும் அந்த பெண் சென்னையிலும் மணமகன் வெளிநாட்டிலும் இருந்து கொண்டு இப்போது இரண்டு இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர்கள் விவாகரத்து கேட்டு அது அதிலும் அதுவும் கிடைத்து விட்டது இப்படி பெற்றோர்கள் செய்து வைத்த திருமணத்திலே கோளாறு இல்லை என்று யாரால் கூற முடியும் மறைத்து ஒழித்து வெளிப்படையாக பேசாத வழக்கம் இருந்த காலத்திலே ஏற்பட ஏற்பட்டது இந்த பெற்றோர்கள் பார்த்து வைத்து நடத்தும் திருமணம் அதே நேரத்திலே செய்த திருமணம் பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஒருவரை ஒரு வியாபாரம் மூலம் ஒரு கடையிலே போய் ஒரு பொருளை வாங்கி கொண்டு வருகிறோம் சரியில்லை என்றால் திருப்பி கொடுத்தால் ஒரு வாரத்திற்குள் திருப்பி கொடுத்தால் பணத்தை திருப்பி கொடுக்கிறார் கடைக்காரர் அந்த அளவுக்கு நாகரிகம் வளர்ந்து விட்டது நான் கொடுக்க ஒரு பொருள் சரியில்லை என்றால் திரும்பி வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இந்த திருமணத்தில் மட்டுமே எல்லோரும் கூடி கூடி பேசி பல பொய்களை சொல்லி இரு இரண்டு பேரை ஒன்று சேர்ப்பதற்கு அவர்கள் உள்ள குறை நிறைகளை அவர்கள் அலசி பார்க்காமல் எங்கே செல்கிறோம் என்பது புரியாமல் ஏதோ மற்றவர்களுடைய கட்டாயத்திற்காக செய்து கொண்டு பின்னால் ஒவ்வொரு நிமிடமும் புதிய புதிய விஷயங்களை கேள்விப்பட்டு அதிர்ச்சியுற்று குறுகி கூடி குறுகி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய நண்பர்கள் பலவர் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் அடடா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என்று நாங்கள் திருமணம் செய்து கொண்டு நாங்கள் அல்லவா அவஸ்தைப்படுகிறோம் என்று கூறுகிறார்கள் ஆகவே நாகரிகம் வளர்ந்துள்ள இந்த நாக நாட்களிலே ஆணும் பெண்ணும் ஏன் கலந்து பேச காதல் என்பது அவர் சொன்னார் பீச்சில் போவது சினிமா போவது என்று அதல்ல ஒருவரை தெரிந்து கொள்வதற்காக பழக வேண்டும் அது வ வரைமுறையை தாண்ட வெளிநாடுகளிலே வேறு மாதிரியாக பண்பாடு அங்கே அவர்கள் அது தவறா இல்லையா என்று நாம் கூற முடியாது அவர்களுடைய கலாச்சாரம் எப்படி என்றால் கற்பு என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் நினைப்பதில்லை ஒருவருக்கொருவர் பிடித்தால் சேர்ந்து இருப்போம் பிடிக்கவில்லை என்றால் இருவரும் நல்லபடியாக பிரிவோம் அப்படிப்பட்ட கலாச்சாரம் அது சரியா இல்லையா என்று நாம் ஆராய்வதற்காக இங்கே இல்லை ஆனால் காதல் என்பதை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தி கொண்டு சரி நாம் தொடர்ந்து வாழ முடியும் சேர்ந்து வாழ முடியும் என்பதை உணர்ந்து அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வதாகத்தான் திருமணம் இருக்கிறதே தவிர ஏதோ ஒரு ஒரு நேரத்திலே ஒன்றுமே தெரியாமல் பற்றவர்கள் சொன்னதற்காக நாங்கள் உடன்பட்டோம் வேறு வழி இல்லாமல் சேர்ந்து வாழ்கிறோம் என்ற நிலையை தொடர பெற்றோர் செய்து இது வந்து பெற்றோர் செய்து வைத்த திருமணம் என்ற வார்த்தையை நான் ஆட்சேபிக்கிறேன் புராதான வழிப்படி பெரியவர்கள் செய்து வைக்கும் என்பதே பொருத்தமாகும் எந்த பெற்றோர்கள் இந்த காலத்திலே பெண்ணும் ஆணும் பையனும் பொண்ணும் விரும்பினால் எந்த பெற்றோர்கள் தடை சொல்கிறார்கள் சரியான மன ஒரு ஆணை தேடிவிட்டால் அப்பா அம்மாவிடம் பேசி அனுமதி வாங்கிக் கொள்ளும் எத்தனையோ பெண்களை எனக்கு தெரியும் அதே போல எத்தனையோ ஆண்கள் சரியான துணையை தேடி பின்னர் அம்மாவிடமும் அப்பாவிடமும் பேசி சரி செய்து கொள்கிறார் இது பெற்றோர்களுக்கு எதிரானதல்ல அவர்களும் இதில் கலந்து அவர்கள் தேடுவதைப் போல இவர்களும் தேடுகிறார் இப்படி ஒரு வழக்கம் கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக உருவாகி இருக்கிறது அதுவும் ஒரு சரியான வழியாகத்தான் தோன்றுகிறது அதை ஒரு ஒரே வழியாக சரியில்லை என்று தள்ளிவிட்டு நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று வாதிடும் சந்துரு போன்றவர்களை நாம் மறந்துவிட வேண்டியதுதான் ஏனென்றால் காதல் காட்டாற்று வெள்ளம் போன்றது என்னுடைய அணித்தலைவர் கூறினார் சீரான வாழ்க்கைக்கு காதல் சீரான ஆறு போல காதல் நம்மை நடத்தி செல்லும் என்று ஆனால் அதுவே காட்டாற்று வெள்ளமாக மாறக்கூடும் எதிரிகள் என்று வந்துவிட்டார் ஆகவே அந்த காதலுக்கு உள்ள சக்தியை பாருங்கள் அது கண்ணோடு கண் கலந்தால் வேறு எதுவுமே தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறினார் அது மிக மிக இளமை ஒரு பதினைந்து வயது பதினாறு வயதுக்குள்ள மணமக்களுக்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள ஒரு உணர்வா உணர்வாகும் அதுவே இருபது இருபத்தைந்து வயதானால் அவர்கள் சுற்றுமுற்றத்தை பார்க்கிறார்கள் தான் இருக்கும் நிலை அந்த பெண் இருக்கும் நிலை இவைகளை உணர்ந்து அந்த காதல் காட்டாற்று வெள்ளமாக இருந்த காதல் நதியாக சீராக சென்று கொண்டிருக்கும் முப்பத்தைந்து நாற்பது வயதானால் அதே காதல் குடும்பம் குழந்தைகள் நம்முடைய மாறிவிடும் இன்னும் சிறிது தாண்டி ஐம்பது வயது நிகழும்போது பேரன் பேத்தி இப்படி வந்து அமைதியான கடல் கடலாக மாறுகிறது இப்படி காதலுக்கு பல நிலைப்பாடுகள் உள்ளன பல காலகட்டங்களில் பல நிலைப்பாடுகள் உள்ளன இவை அனைத்திற்கும் முதற் தேவை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் இது காதலர்களுக்கு மட்டுமே உள்ளதே தவிர பெற்றோர் கட்டாயத்தினால் பெற்றோர் செய்து வைக்கும் திருமணத்தில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை ஆனால் பெற்றோர்கள் என்ற வார்த்தைக்கு பதிலாக பெரியவர்கள் எல்லாம் தீர்மானித்த ஒரு விஷயத்திற்காக காத திருமணம் செய்து கொள்வது என்பது பலிகடா மற்றவர்கள் சொல்வதற்காக பலிகடாவாகும் மணமக்களாக அவர்களை கருதுகிறேன் ஆகவே காதல் நம்மை வழிநடத்தும் காதல் நம்மை நம் வாழ்க்கையை சீராக்கும் அந்த காதலியை என்றும் போற்றுவோம் காதலர்களே என்றைக்குமே சிறப்பான வாழ்க்கை நடத்துவர்கள் காதலர்களே குடும்ப வாழ்க்கைக்கு மிக மிக சரியான துவக்கத்தை துவக்கியவர்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி நடுவர் எப்போதுமே நன் பக்கம்தான் இருப்பார் என்று கூறி மகிழ்ச்சி நன்றி இப்போ கருப்பு சட்டைக்காக சந்துரு பேசிக்கிட்டு போனார் பேசினது வேகமாக தான் பேசினார் அவர் போட்டிருக்கிற சட்டைக்கும் பெற்றோர் நிச்சயத்து முடித்த திருமணத்தில் அவதிப்பட்டவர்களுக்காக இந்த கருப்புடை அணிவதாகவும் கூறினார் கருப்புடை ஐயப்பன் கோவிலுக்கு போகிறதுக்கும் போடுறாங்க அந்த காலத்துல தீக்கால பெரியார் இருந்த போதும் போட்டாங்க அந்த கருப்புடைக்கு புது புது அர்த்தங்கள்லாம் கண்டுபிடிக்காதீங்கவா அதுக்கும் காதலுக்கும் சம்பந்தம் கிடையாது சரி இப்போ அடுத்தது நம்ம நண்பர் அஜித் பேச வராரு அவரு சிவகுமாரணியில் இருக்காரு அவர் பேசுறது பெற்றோர் நிச்சயத்து திருமணம் தான் சிறந்தது என்று கூறப்போகிறார் கேளுங்க நம்மளும் கேட்போம் வாங்க அஜித் வாங்க மேடைக்கு வாங்க வணக்கம் இந்த பட்டிமன்றத்தில் என்னை பேச அழைத்ததற்காக இந்த ஆர்கனைசர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் உருவ ஒற்றுமையிலே இந்த நான்கு பேர்களும் இப்படி இருக்கிறார்களே என்று நீங்கள் வியந்திருக்க கூடும் ஆனால் நாங்கள் சித்தப்பா பெரியப்பா வயிற்றிலே பிறந்து சகோதரர்கள் போலத்தான் இருந்தோ இந்த பிரச்சனை வரும் வரையில் எனக்கு முன்னதாக காதல் தான் சிறந்தது என்று பேசிய சந்துரு அவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தன் பெயரை மறந்த ஈ என்று அவர் தன்னுடைய பெயரையே மறந்து சந்துரு பேசினார் என்று கூட கூறிவிட்டார் அந்த அளவுக்கு காதல் மயக்கத்திலே குழம்பி போயிருக்கிறார்கள் பெற்ற அணி ஒரு தலைவர் அவருடைய பெயர் நடராஜ் அவரால் இந்த உலகத்திற்கு என்ன ஆகும் என்றால் நடந்து கொண்டே இருக்கலாம் நாம் ஓட வேண்டுமானால் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் இந்த கட்டுப்பாடு எங்கே பிறக்கிறது நம்முடைய சுற்றம் சூழல் நண்பர்கள் நம்முடைய சமுதாயம் இவைகளெல்லாம் என்ன யோசிக்கும் எப்படி நமக்கு வழிகாட்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கும் ஏற்றதைப் போல வாழ்க்கை நடத்துபவர்கள் தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்தி கொள்கிறார்கள் ஆனால் நம்முடைய நண்பர் நடராஜன் சந்துரு இவர்கள் கூறுவதெல்லாம் எப்படியோ போட்டான் உலகம் எப்படி வேணா போகட்டும் நீ மொழிய பார்த்துன்னு போ காதல் மயக்கப்படு இது அதுவே போதும் என்று கூறுகிறார்கள் உங்களுக்கு பல உதாரணங்களை குறிவிட்டு சென்றார்கள் யோசித்து பாருங்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த பிரச்சனை வரும் வரையில் வெளியில் இருந்து கொண்டு எல்லாமே நல்லது என்று வாதிப்பார் இதே நடராஜன் அவர் காதல் மனம் புரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார் உண்மை அது எனக்கும் தெரியும் ஆனால் நாளை அவருடைய பெண்ணும் பேரன் பேத்தியும் தங்கையும் இதை போல காதல் மயக்கத்திலே காதல் செய்து திருமணம் செய்து கொண்டு போனால் அது எப்படி அவர்களுடைய குடும்பத்தை பாதிக்கும் என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறாரா என்று எனக்கு புரியவில்லை சில பேருக்கு வயதாகலாம் அறிவும் வளரலாம் சில பேருக்கு அறிவும் வளரலாம் சின்ன வயதிலேயே சில பேருக்கு வயது வளரும் அறிவு வளருமா என்பது சந்தேகத்திற்குரிய உரிய விஷயம் அப்படிப்பட்ட அறிவு ஜீவி என்னுடைய எதிர்கட்சி அணியின் தலைவர் என்றால் அவருக்கு வயது வளர்ந்திருக்கிறது அதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் அவரை தவிர அவர் இன்னும் இளமையாகத்தான் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அறிவு வளர்ந்ததாக தெரி தெரிகிறதா உங்களுக்கு தெரிகிறதா எனக்கு புரியவில்லை நான் மேடையிலே அதை பற்றி விவாதிக்க விரும்பவில்லை ஏனென்றால் அது உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் அவர் பதில் கூறக்கூடும் ஸோ அதை தவிர்க்க விரும்புகிறேன் என்னதான் இருந்தாலும் அவர் சமுதாயத்தை மதிக்கவில்லையானால் அவர் குடும்பத்தை மதிக்கவில்லையானால் அவரை என்னுடைய குடும்ப சகோதரராக நான் மதிப்பதால் அவருக்கு இருக்கிறதா இல்லையா இல்லையா என்பதை நிரூபிக்க நான் விரும்பவில்லை நான் நிரூபிக்க வேண்டாம் அவரே நிரூபித்து விட்டார் பல வழிகளில் பேசும் பொழுது அது நடுவரை தன் பக்கமாக இழுப்பது காதல் தான் சிறந்தது எல்லாருமே நினைக்கிறாங்கன்னு அவரே முடிவு பண்ணி கூறுவது இதை போன்ற பலவிதமான ஒருதலைப்பட்சமான முடிவுகளை எடுத்து பேசலாம் ஆக்ரோஷமாக கையும் காலையும் அடித்து உதைத்து பேசினால் அவர் கூறியது சரி என்று ஆகிவிடாது என்னை போல அமைதியாக சொல்வதானால் அது தவறு என்றும் ஆகாது வைரமுத்து பல கவிதைகளிலே சொல்லியிருக்கிறார் வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் உன் கதவை வந்து தட்டும் அப்போது நீ விழித்திருந்தால் முன்னுக்கு போகலாம் என்பார் இவர் இளைஞர்களுக்கு கூறும் ஒரே வழி ஏதாவது பெண்ணு வந்து கூறுவா கதவை தட்டினா காதல் மட்டும் அந்த பக்கமாக போ என்கிறார் ஆனால் வாழ்க்கையை மொத்தமாக காணும்போது எந்த சமுதாயமும் சமுதாயத்திற்கு மாறுபாடான விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை நிரூபிக்க முயற்சி செய்தவர்கள் பல பேர் தோற்றிருக்கிறார்கள் ஏனென்றால் அது அன்பின் வயப்பட்டு வர வேண்டுமே தவிர காதல் வயப்பட்டு வரக்கூடாது சரி வெளிநாட்டுல இதெல்லாம் சகஜம் என்று கூறுகிறார் காதல் சகஜம் காதல் செய்து கொண்டு திருமணம் எத்தனை வெளிநாட்டிலே பதினாறு வயசான பையனும் பொண்ணும் வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க இவன் இவர் வீட்டுல எல்லாம் வெளியில போட்டா சும்மா இருப்பாரா நம்முடைய சமுதாயம் கூட்டு குடும்பமாக வாழும் சமுதாயம் நம்முடைய அப்பா அம்மாவுக்கு காசு பணம் தேவையில்லை குழந்தைகள் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் குழந்தைக்கு ஏதாவது நல்லதானாலும் கெட்டதானாலும் உயிரை கொடுத்து அவர்களுக்கு ஏதாவது செய்ய முன் வருவார்கள் ஆனால் வெளிநாட்டிலே பதினாறு வயதானால் எப்படி ஒரு பறவை சிறகு முளைத்தவுடன் பறக்கிறதோ பறந்து போகிறதோ அதே போல ஒவ்வொரு தனி குழந்தையும் ஒவ்வொரு தனி மனிதனும் தனி தனியானவனாக இருக்க வேண்டும் என்று கருது கருதுகிறார் பதினெட்டு வயசானால் அந்த பையனையோ பொண்ணையோ பற்றி வெளிநாட்டு சமுதாயத்திலே தனி தனிப்பட்ட ஆளாகத்தான் கருதுவார்களே தவிர குடும்பத்தை சார்ந்தவனாக உங்க கணக்கெல்லாம் அவன் சேர்க்க மாட்டான் பையனும் பொண்ணு வேணா வேற அவனுடைய சம்மதம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் கேட்பான் இந்த ஊர்ல அப்பா அம்மா சொன்னா பையன் கேட்கறான் ஏன்னா இந்த அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டான் இது ஒரு விதமான சமுதாயம் இந்த சமுதாயத்திலே காதல் என்று இருந்திருக்கிறது புராண காலங்களிலே இருந்திருக்கிறது ஆனால் எங்கேயுமே காதலை முக்கியத்துவம் எடுத்துக்கொண்டு மற்ற அனைத்து தரப்பினரையும் பகைத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் மிக மிக குறை தனி மரம் தோப்பாகாது சமுதாயத்துக்கு சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் எல்லாரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும் காதல் செய்யும் போது யாராவது நண்பர்களை வேணா கலந்து ஆலோசிப்பான் அப்பா அம்மா வந்து கேட்க முடியுமா கேட்டானா அப்பா அம்மா அட்வைஸ் சொல்லுவாங்களா அப்படி நீங்க கேட்டு முடிவெடுக்கும் வகையில் உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நீங்க தோழமையோட இருந்தால் காதலிப்பு தப்பில்லை நூற்றுக்கு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் சிறுவர்கள் இருபது வயதானவர்கள் இருபத்தைந்து வயதானவர்கள் அவர்கள் வந்து முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் இன்ஃபாக்சுவேஷன் பீரியட் சினிமாவை காண்பிப்பதெல்லாம் பதினஞ்சு வயசு குழந்தை பதினஞ்சு வயசு பொண்ணும் பையனும் ஓடி போற மாதிரி காமிக்கிறான் ஆனா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருப்பதாக அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவில்லை சட்டமும் ஒத்துக்கொள்ளவில்லை பெண் பெண்ணுக்கு பையனுக்கு இருபத்தோரு வயது ஆக வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் சினிமாவில் பதினாலு பதினஞ்சு வயசுல ஓடுற எல்லாம் காணுங்க அதை பார்த்துட்டு காதல் தான் சிறந்தது என்று வாதாட வந்திருக்கிறார் இன்னும் சிறு வயதிலிருந்து மாறாமல் இருக்க என்னுடைய அருமை சகோதரர் நட்ராஜ் அவர் கூறும் வாதத்தை ஏற்றுக்கொண்டால் நாட்டிலே இரண்டு இரண்டு ஆட்கள் உள்ள குடும்பமாகத்தான் எல்லாமே மாறிவிடும் இதுதான் அவர் விரும்புவதா ஒரு கணவன் மனைவி அப்புறம் குழந்தை பிறந்தவன அவங்களும் பதினஞ்சு வயசு ஆனாலும் வெளில துரத்தி விடணும் இதான் வந்து மேல்நாட்டில் இருக்கிறதாக கருதப்படுகிறது அவங்க விசிட்டேஷன் ரைட்ஸ் வாங்கும் தாத்தா பாட்டி குழந்தைகளை போய் பார்க்க வேண்டும் என்றால் பையன் பொண்ணு கிட்ட அனுமதி வாங்கி ஒரு வாரம் இல்ல பத்து நாள் முன்னாடி கேட்டு போன் பண்ணி அவங்க அனுமதிச்சாதான் பேரன் பேத்திகளை போய் பார்க்க முடியும் இது மாதிரி தனித்துவம் வேண்டும் என்று கூறுகிறாரா நம்ம வெளிநாட்டில் இருக்கிற நம்ம இந்தியர்கள் குழந்தை பிறந்த உடனே அப்பா அம்மாவை கூப்பிடுவார் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக பார்த்துக்கிறதுக்காக மட்டும் இல்லை நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்கள் குழந்தைக்கு வரட்டும் என்று ஆனால் நான் பார்த்த வரையில் வெளிநாடு கிரஷில் கொண்டு போய் குழந்தைய விட்டுருவாங்க அவங்க இண்டிபெண்டா வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அது அவருடைய கலாச்சாரம் நான் அதை குறை கூறவில்லை அப்படி தைரியமாக எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தைரியம் உள்ள சமுதாயம் இன்னும் நமக்கு பிறக்கவில்லை இன்னும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் ஏன் இருவர் இருவராக இருக்க வேண்டும் கூட்டு சமுதாயத்திலே என்ன தவறு என்று எனக்கு புரியவில்லை வழி வழி வந்தது தவறு என்றால் இனி வரப்போவது சரி என்று யாருக்கு தெரியும் ஆகவே காதல் மனம் தவறு என்று கூறவில்லை யாருமே கூறவில்லை ஆனால் அதைவிட அனைவரும் கலந்து ஆலோசித்து அவர் சொன்னார் அஞ்சு நிமிஷத்துல பார்த்து பேசிட்டு போறாங்க அது அப்படி இல்லை ஐந்து நிமிடம் முதலில் வந்து பார்ப்பதற்கு பார்க்கிறாங்க பிறகு குடும்பத்தில் குடும்பத்தில் உள்ளவர்கள் திரும்ப திரும்ப பேசுகிறார் அவர்களுக்குள்ள ஐயங்களை எடுத்து விடுகிறார் பிறகு திரும்பவும் அவர்கள் சந்திப்பதில் யாரும் தடை சொல்வதில்லை எல்லாம் செய்துவிட்டு தான் முடிவு செய்யறாங்களே தவிர அவர் சொல்றது வந்து ஐந்து நிமிடத்துல முடிவாகிற விஷயம் காதல் தான் கண்ணோட கண் நோக்கி நோக்கத்தில் வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னார் அந்த உடல் கவர்ச்சியை மட்டுமே கருதி கண்ணையும் கண்ணையும் பார்த்துட்டு வரக்கூடிய காதல் அந்த கவர்ச்சி போன பிறகு என்ன உங்களுக்கே தெரியும் முழு குடும்ப சம்மதத்துடன் அனைவருடைய அனைவருடைய ஆலோசனையின் பேரில் நடக்கக்கூடிய காதல் திருமணம் திருமணம் இவை எப்போதுமே அது அதுக்கு லாங்கவிட்டி ஆஃப் லைஃப் உண்டு ரொம்ப நாள் இருக்க முடியும் இதை திரும்ப திரும்ப காதல் தான் சிறந்தது காதல் தான் சிறந்தது என்றால் இந்த பெற்றோர்கள் செய்து வைக்கும் திருமணம் ஏன் இன்னமும் எண்பத்தைந்து சதவீதம் இந்தியாவில் இருக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்திய ஏன் வந்து வெளிநாட்டில் போற நம்முடைய பசங்க ஏன் வந்து நம்மளை வந்து நீ பொண்ணு பாருன்னு சொல்லணும் அவங்களே ஏன் பார்த்துன்னு வர்றதில்லை பார்த்துன்னு வராங்க ஒரு ஐந்து சதவீதம் தான் அந்த மாதிரி செய்யறாங்க அவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தை மதிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு போனா என்ன பெருமை எல்லாரும் என்ன சொல்றாங்க உங்களை மாதிரி ஒரு எனக்கு தெரிந்து ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு என்ஜினியர் எல்லாம் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது எங்களை பார்த்து வியக்கிறாங்க எப்படி நீங்கள் முப்பது வருடமாக இருபத்தைந்து வருடமாக ஒரே மனைவியிடம் எப்படி பிரியமாக அதே அன்பு மாறாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் இதை பார்த்து உலகமே வியக்கிறது ஆனால் நம்ம மட்டும் நம்ம நம்முடைய பெருமையை உணராமல் அனைத்து கலாச்சாரத்துக்கும் நம்ம முன்னோடியாக இருக்கிறோம் என்பதை உணராமல் அவர்கள் செய்வது சரி என்று நினைத்து கொண்டு ஏன் அவன் காதல் காதல் பண்றது தப்பு கிடையாது யார் இல்லைன்னு ஏன் அப்பா அம்மாவை கலந்துக்கிற ஈவன் வெளிநாட்டுல கூட சரி திருமணம்னா அப்பா அம்மாவை கேட்குறாங்க அவங்க கூட அவங்களும் போய் பொண்ணு பார்க்குறாங்க அவங்க அங்கேயும் நடக்கிறது ஆனால் அங்க ஒரு முப்பது பர்சன்ட் தான் இது மாதிரி நடக்கு இந்தியாவில் எண்பது சதவீதத்துக்கு மேலே குடும்பத்தினர் நிச்சயப்பட்ட திருமணம் நடக்குது அவங்க சந்தோஷமாக தான் இருக்கா அதில் சில பர்சன்ட் வந்து தப்பாகவும் இருக்குது இது விகிதாச்சார கணக்கெல்லாம் பார்த்தோன்னா கரெக்டாக தான் இருக்குது இதை விட்டுட்டு எப்ப பாரு காதல் வழி ஓடிடு காதல் பண்ணி ஓடிடு என்று கூறும் ஓடுகாலியாக இருப்பதால் தான் அவருக்கு நடராஜன் என்று பெயர் முன்னமாயே அறிந்து கொண்டு அவருடைய பெற்றோர்கள் வைத்தார்கள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது உங்களுக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகவே ஓடுகிறார்களை நம்பாமல் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய எங்களுடைய அணியை நம்பி குடும்பத்தினர் பார்த்து முடிக்கும் திருமணமே சிறந்தது என்பதை நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்ளும் விதமாக உங்களுடைய கைத்தட்டலை எனக்கு ஆதரவாக அனுப்பியீர்கள் என்று நம்புகிறேன் அதை கேட்டு நம்முடைய நடுவரும் அதை சிந்தித்து எங்களுக்கே ஆதரவாக தீர்ப்பளிப்பார் என்று நினைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ அஜித் பேசிட்டு போனது பார்த்தா ஏதோ தப்பு காதல் தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது இப்போ பொதுவான மரபு திருப்பி தலைவர் இந்த அணி தலைவரை கூப்பிட்டு முடிவரை பேச சொல்லணும் அந்த அணித்தலைவரை கூப்பிட்டு பேச சொல்லணும் ஆனால் இன்றைக்கு நேரம் அதிகமாக ஆகிவிட்டதால் யாருமே சுருங்க சொல்லி விளங்க செய்பவர்களாக இருப்பதால் அவர்கள் சிறப்பாக பேசிவிட்டதால் அந்த ஒரு மணித்துளி கூட கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறேன் ஆகவே என்னுடைய கருத்தை கூறி இந்த பட்டிமன்றத்தின் முடிக்க நினைக்கிறேன் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தேவை என்ன இந்த பல நேரத்துல நம்ம யோசித்து யோசித்து பார்த்தால் காதல் திருமணம் பெற்றோர் செய்து வைத்த திருமணமும் நூலேழை வித்தியாசத்தில் தான் இருக்கிறது ஒரு காதல் என்பது ஒரு ஒரு இனக்கவர்ச்சி ஒரு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆணுக்கு வரும் கவர்ச்சி இது காதலி காதலிப்பது என்று நினைத்தால் அந்த காதல் எப்படி திருமணத்திலே சென்று முடிகிறது என்பதைத்தான் இங்கே கவனிக்க வேண்டும் காதலித்துவிட்டு ஒரு கால் அந்த விஷயத்தை இப்போ பலவிதமான காதல் இருக்கு ஒரே இனத்துல ஒரே ஜாதி இப்போ நம்ம ஊரில் ஜாதி மத பேதங்கள்ல குறைந்து கொண்டு வருகின்றன ஆனாலும் இன்னமும் இருக்கிறது அப்படி அந்த காதல் முதலிலேயே தன்னுடைய குடும்பத்தினரை சொந்த பந்தங்களை கருதி என்னுடைய இனத்துல எனக்கு தகுதியான ஒரு பெண்ணை காதலிக்க போகிறேன் என்று ஒருவர் நினைத்து காதலித்தார் அதற்கு பெயர் காதலா என்று எனக்கு புரியவில்லை அது காதலாக இருக்க முடியாது அது ஏதோ பேரம் மாதிரியும் ஏதோ இது மாதிரியும் வியாபாரம் மாதிரியும் தானே இருக்குமே தவிர காதல் கிடையாது சரி அப்படி இல்லை ஏதாவது ஒரு பெண்ணை அழகான பெண்ணு எனக்கு பிடிச்சி போச்சு ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு காதல் பண்ணலாம் அப்படி காதல் பண்ணிய பிறகு வேற எந்த கணக்கும் பார்க்காம காதல் பண்ணிய பிறகு பெற்றோர்கள்ட்ட போய் கேட்கலாம் கேட்டால் அவங்க வந்து இது சரி பண்ணிக்கோடான்னு சொல்லலாம் அது ஒரு ஒரு முடிவு இன்னொரு முடிவு இல்லை இது ஒத்து வராது இது வேற ஜாதின்னு சொல்லலாம் அவங்க அவங்களுடைய அந்தஸ்து வேறன்னு சொல்லலாம் அவங்க வேற நாட்டை சேர்ந்த மொழியை சேர்ந்தவன் சொல்லலாம் இது மாதிரி பல வேறுபாடுகள் இருக்கின்றன இப்போ இந்த இதுல இந்த பட்டிமன்றம் தீர்மானம் செய்ய கூடிய விஷயம் என்னென்றால் இந்த இரண்டிலே எது சிறந்தது இது ரெண்டும் ஒத்துமையாக கிட்ட நெருங்க போகும்போது அந்த பேதங்கள் தலைப்படுகின்றன இந்த பேதங்கள் இல்லாவிட்டால் இரண்டுமே ஒன்றுதான் ஆனால் இந்த பேதங்கள் எப்போது தலை காட்ட ஆரம்பித்து விட்டனோ இரண்டும் வேறு வேறு பாதை அப்போது காதல் திருமணம் சிறந்ததா என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எத்தனையோ ஆண்டுகளாக அவர்கள் வாழ வேண்டும் இன்னைக்கு மாமன் மச்சான் சொல்லிட்டு போயிடான் வந்து இந்த பொண்ணு சரியில்லடான்னு சொல்லலாம் சரி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க வந்து கூட வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்க போவதில்லை நாளைக்கு ஒரு ஒரு வேலையில் பிரச்சனை இல்லாட்டி ஒருவன் வந்து வே வெளிநாட்டுக்கு போகணுமா வேண்டாமா இங்கேயே இருக்கலாமா இன்னும் படிக்க வைக்க வேண்டுமா பல வாழ்க்கையில் என்றைக்குமே பல பல முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் தம்பதிகள் இருக்கின்றனர் குழந்தை பிறந்தா எங்க இருக்கணும் இங்க வசதியா இந்த ஊர் நல்லதா வேற ஊர் நல்லதா எந்த கான்வென்ட்ல சேர்க்க பல தினசரி ஒரு மனிதன் பலவிதமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியவராக இருக்கிறார் அவருடைய படிப்பு அவருடைய உயர்வு அப்போ ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தம்பதிகளால் தான் அது முடியும் பெற்றோர்கள் செய்து வைத்து பார்க்கும் திருமணம் நல்லதுதான் அதுல முதல்ல வந்து எல்லாரும் கூடி பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகுது யாருக்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் மட்டுமல்ல அந்த குடும்பத்தினர் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்கிறார் ஓகே இந்த புரிந்து கொள்ளும் புரிந்து கொள்வது எந்த அளவுக்கு இந்த தனி மனிதனுக்கு உதவுகிறது என்றால் பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கவே போராடி கொண்டிருக்கும் தம்பதிகள் இப்போ அந்த சுற்றம் சுற்றுச்சூழல் உள்ள மனிதர்கள் தங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை கூறி இவர்களை குழப்ப பார்க்கும் பொழுது அது அவர்களுடைய சம்மதத்திலே நடந்த திருமணமாக இருந்தால் அந்த குழப்பம் குறைவாக இருக்கிறது ஏனென்றால் அவர்களும் அந்த முடிவில் பங்கு எடுத்தவர்களாக இருக்கிறார் அப்போ இவன் வந்து நல்லா இருந்தாலும் கெட்டு போனாலும் சொல்லிக்கலாம் நீங்களும் தானே சேர்ந்து முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து அதிகப்படியாக மாறுபடுவதற்கு நேரம் இல்லை ஆனால் காதல் திருமணம் எதிர்ப்புடன் பெற்றோர்கள் மற்றவருடைய எதிர்ப்புடன் நடக்கும் காதல் திருமணத்தில் பெற்றோர்களும் மற்ற குடும்பத்தினரும் இவர்கள் எப்போது வீழ்வார்கள் இவர்களுக்கு பிரச்சனை எப்போது வரும் என்று பெற்றோர்கள் மட்டும் நினைக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் எப்பவுமே நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனா சுற்றம் சூழல் எல்லாரும் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்பா அம்மா ஐயோ என் பையன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க எல்லாருமே சரி என்ன விரோதமா நமக்கு பண்ணிருக்கானே அப்படின்னு இவங்க வீழ்வாங்களா அப்படின்னா பார்த்து கொண்டிருப்பாங்க சோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நம்மளால முடியாது நம்ம வந்து எல்லாருக்காகவும் வாழ்ந்தோம்னா நம்முடைய இலக்கை நோக்கி நாம் போக முடியாது சரி எது இனிமை வாழ்க்கை இனிமையும் இருக்கிறது கஷ்டமும் இருக்கிறது இனிமை அதை பங்கு போடுவதற்கு எப்போதுமே ஒரு கூட இருக்கும் இப்போ மனைவியே எல்லா எல்லாரையும் எதிர்த்து திருமணம் செய்து கொண்ட பல குடும்பங்களை பார்த்திருக்கிறேன் அவர்கள் ஸோ இவங்க ரெண்டு பேர் நான் உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு சொல்லி எத்தனையோ காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சோ இப்படி பார்க்கும் பொழுது காலாகாலமாக இருக்கக்கூடிய உறவு இந்த தம்பதிகளுக்கு காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு தான் அதிகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் குழந்தை பிறப்பில் பிறகு ஒரு ஒரு நாலஞ்சு வருடம் கழித்து சண்டை போட்டுக்கொண்டு காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் கூட பெற்றோர்களுடன் நல்ல உறவை வைத்துக்கொண்டு மற்ற சுற்று இவர்கள் நன்றாக வாழ்ந்தார் இவர்கள் நல்ல பணம் சம்பாதிச்சு குழந்தைகள் நல்லா படிச்சா சோ இந்த இடத்துல இவர்களுக்கு முன்னேற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இவர்கள் வாழ்க்கையில கீழே விடக்கூடாது என்ற ஒரு உறுதி நிலை இவர்களுக்கு பிறந்துவிடும் எப்போது எல்லோரையும் எதிர்த்து கொண்டு திருமணம் செய்து கொள்கிறார்களோ அவர்கள் மனப்பாங்க எப்படி இருக்கிறது என்றால் எப்படியாவது நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு தைரியம் பிறக்கிறது அந்த தைரியமே அவர்களை இன்னும் மேலும் மேலும் முன்னேற்ற வழி தோன்றுகிறது இந்த கருத்துக்களை பார்த்து அப்போது காதல் உணர்வு ஒரு நாளிலே போகக்கூடிய காதல் உணர்வு என்றெல்லாம் கூட பேசினார் ஆனால் யார் ஒருவன் எல்லாவற்றையும் ஜெயித்து ஆனால் மற்றவர்களை எதிரிகளாக ஆக்காமல் அவர்களுக்கும் நன்மை செய்து கொண்டு தன்னுடைய காதலை கடைசி வரை எழுபது வயதானாலும் அதே மன பாசத்துடன் அதே பண்புடன் அதே அன்புடன் நடந்து கொள்கிறானோ அவனே சிறந்த காதலன் அப்படிப்பட்ட சிறந்த காதலன் காதலி செய்யும் திருமணமே சிறந்தது என்று தீர்ப்பு கூறி இது எந்த விதத்திலும் பெற்றோர் நிச்சயித்து முடிக்கும் திருமணத்தில் குறை கூறுவதாக ஆகாது அதில் அது சிறந்ததா இது சிறந்ததா என்றால் காதல் திருமணமே சிறந்தது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்